ஹரி ஓம் ஒரே நிமிஷம் இந்த ஜி வந்து கேமரா ஆன் பண்ணிட்டு இருக்காரு ஆன் பண்ணதும் இப்போ எல்லாருக்குமே பிளேஸ்மெண்ட் சரியா இருக்கீங்க நான் உட்காந்துருக்கிறது இருட்டுங்க மணி இல்லை இல்லை வாழ்ந்து இருப்பாங்க ஒன்றும் பசி வரல போக முடிச்சுட்டு இருக்காரு சார் இன்னும் ஒரு மணி தான் ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वमोक्षशान्तिं திருப்பி சொல்லலாங்க ஓம் கணநாதன் காக்கட்டும் ஓம் கணநாதன் காக்கட்டும் என் கல்வி முழுமை பெற என் கல்வி முழுமை பெற உள்ளிருந்தோ வெளியிருந்தோ உள்ளிருந்தோ வெளியிருந்தோ இடையூறு என்று செய்து இடையூறி இன்று செய்து சரஸ்வதி அருளட்டும் சரஸ்வதி அருளட்டும் நுண்ணறிவு விழித்திருக்க விழித்திருக்க சொன்ன பொருள் சொல்லாத சொன்ன பொருள் சொல்லாத பொருள் அனைத்தும் கண்டுவிட பொருள் அனைத்தும் கண்டுவிட தட்சிணாமூர்த்தியவன் தட்சிணாமூர்த்தியவன் வேதத்தை விளக்கட்டும் வேதத்தை விளக்கட்டும் ஞான விளக்கேற்றி வைத்து ஞான விளக்கேற்றி வைத்து துயர் இருளை அழிக்கட்டும் இருளை அழிக்கட்டும் ஆச்சாரிய பரம்பரை ஆச்சாரிய பரம்பரை அனைவரின் அருள் வரட்டும் அனைவரின் அருள் வரட்டும் கல்வி இதன் மெய்ப்பொருளை கல்வி இதன் மெய்ப்பொருளை காண துணை நிற்கட்டும் காண துணை நிற்கட்டும் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரி ஓம் தத்சம் ஓம் யாருக்கும் யாரும் என்னுடைய சவுண்டை சரியாக கேட்கல போல இருக்கு எல்லாருக்குமே கரெக்ட் தான் கேட்குதுங்களா ஆ செல்லப்ப சாருக்கு ஆடியோ சவுண்டு ஏதோ சரியில்லை ஓ பொண்ணு சுவாமிஜி ஆ பொண்ணு சுவாமிஜி ஆ அது ஏதோ ஒரு மாதிரி ஆ மொபைல் இருந்து பண்ணுறதுனால கொஞ்சம் ஆ ஆ இன்னைக்கு ஏதோ கரக்கரன்னு கொஞ்சம் சவுண்டு ரேடியோவில் சவுண்டு வர மாதிரி இருக்குது ஆ அப்படியே இருக்கலாம் கொஞ்சம் ஸ்பீடு வேணும் ஒரு வேலை குறைச்சி பாருங்க ஆ பொன்னுசாமிஜி உங்கள்கிட்ட ஹெட்ஃபோன் இருக்குங்களா சரிங்க சரிங்க சரிங்க ஹெட்ஃபோன் வந்து இஷ்யூ கம்பெனி ஓ எங்கள் அனுபவத்தில் சொல்கிறாங்க சரி நாளைக்கு ஹெட்ஃபோன் கண்டுபிடிச்ச முன்னாடியே வச்சுக்கிட்டு எங்கேயா ஒழிச்சு வச்சிடலாம் நாளைக்கு இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிப்போம் ஆனால் அந்த ஒரு கரெக்ட் கரெக்ட்னு அந்த ரேடியோ சவுண்டு மாதிரி வந்துட்டு இருக்கு ஆனால் இப்போ கண்டுபிடிக்க முடியாது இல்லைங்களா ஹெட்ஃபோனை சரி சரி சரி சரி சரி அப்போ நாளைக்கு கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன் இன்னைக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம் ம் ஓம் தத் சத் விஷயத்துக்கு வரலாம் அப்படி ஓ அவர் ஆடியோ கட் பண்ண முடியுங்களா மியூட் பண்ணோம் ஓ பொன்னுசாமிஜி அந்த உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா மைக் மாதிரி ஒரு படம் காட்டுதா பாருங்க மைக் மாதிரி ஒரு படம் காட்டுது செல்லப்பா சார் உங்களுக்கு கைட் பண்ண தெரியுங்களா மொபைல் எப்படி இருக்குன்னு ஒரு தட்டு தட்டுங்க ஒரு தட்டு தட்டிட்டீங்கன்னா என் குரல் உங்களுக்கு கேட்கும் உங்க குரல் என்ன கேட்காது ஸ்பீக்கர்ல போட்டுக்காரன்னு தெரியல ஸ்பீக்கர்ல போட்டுக்காரன்னு தெரியல மொபைலில் ஓ ஸ்பீக்கர்ல போட்டுருக்காரு அதுக்கு ஓ ஸ்பீக்கரில் இருந்தாலும் அப்படி இருக்கும் ஆ நீங்கள் பேசுறதுக்கு எக்கோ வரும் அவங்க எதுவும் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே மியூட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரணும் அப்புறம் இன்னொரு காரணமாக இருக்கலாம்னு புஷ்பராஜ்ஜி சொல்கிறாங்க ஒருவேளை ஸ்பீக்கரில் போட்டிருந்தா அந்த சவுண்ட் அப்படி வருமானட்டு கேட்குறாங்க ஸ்பீக்கரில் இருந்தால் அதை இது பண்ணலாங்களே இப்பயும் இப்பயும் அப்படி தான் இருக்குது ஆ ஹரி ஓம் ஹரி ம் நீங்க பேசுறது தெளிவா கேட்குது ஆனா கூட அந்த sound correct correct radio sound மாதிரி ஒன்று வந்துகிட்டே இருக்கு கிரீச் கிரீச்னு ஒன்று வந்துகிட்டே இருக்கு அதுதான் இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திரும்ப பண்ணி பார்க்கலாம் ஜி பொன்னுசாமிஜி இது ஒரு யோசனை சொல்றாங்க ஒருவேளை கட் பண்ணிட்டு திரும்ப கூப்பிட்டு பாக்குறீங்களா அவர் நம்பர் சொல்லுமா நம்ம கூப்பிடுறோம் இல்லை இல்லை நீங்கள் வச்சுருங்களா இங்கேருந்து தான் கூப்பிடணும்னு புஷ்பராஜி சொல்கிறாருங்க இங்கே இங்கேருந்து வர்ற காலம் அட்டன் பண்ணுறீங்க ஆ கட் பண்ணிவிடுங்க இன்னும் கட் ஆகும் ஆயிடுச்சுங்களா ஆ பாருங்க இப்போ இவ்வளோ கிளியராக இருக்கு பாருங்க அந்த இப்போ நல்லா இருக்கு அப்போ வந்து கிரீச் கிரீச்சின்னு அந்த இந்த ரேடியோ மாதிரி ஆ ஆ பாருங்க கரெக்ட் அது நல்ல ஐடியா தான் ஆமாம் அப் அப்போ வந்து ஹெட்ஃபோன் இருந்தாலும் தானே வந்துச்சுங்க முத்துசாமிஜி ஹெட்ஃபோன் இருந்தாலும் வருது ஆ அந்த கதவு சாத்துக்கு இப்போ கனெக்ட் ஆகுறாரு ஆ ஆ ஹரி ஓம் ஹரி ஓம் ஜி இப்போ கிளியராக இருக்கு இப்போ கிளியராக இருக்குங்க ஹரி ஓம் ஆ பொன்னுசாமி ஜி கேட்குதுங்களா ஆ சரி சரி சரி அநேகமாக முருகேஷன் ஜிக்கு காதில் விழுந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் உங்கள் சவுண்ட் எனக்கு காதில் கேட்காது ஒருவேளை முருகேஷன் ஜிக்கு எங்கள் சவுண்டு கேட்கலன்னாக்க தயவு செஞ்சு நீங்கள் கோச்சிக்காம கொஞ்சம் புஷ்பராஜுக்கு ஒரு ரிங் பண்ணிடுங்க எப்பெல்லாம் கட் ஆச்சுனாலும் கூப்பிட்டுருங்க அவர் கூப்பிட்டீங்கன்னா சொல்லிடுவாங்க அப்புறம் முத்துசாமிஜிக்கு க்ளீனாக இருக்குன்னு நினைக்கிறேன் செல்லப்பாஜி ஜெகநாதன்ஜி சவுண்ட் இருக்கு ஓகே ஓகே ஆ ஹரி ஓம் பொன்னுசாமிஜி ஹரி ஓம் வந்துட்டீங்க க்ளீனாக இருக்கணும் சவுண்டு சரியாக இருக்குது ஓகே ஓகே அப்போ நம்ம சப்ஜெக்ட் ஆரம்பிச்சிடலாம் அதாவது இப்போ இந்த பகவத்கீதை என்பது இறைவனால் கொடுக்கப்பட்டது என்று என வியாசாச்சாரியார் சொல்கிறார் கேமரா ஆனில் இருக்குதுன்னு சரி மூலமாக இருக்குதுங்க இப்போ அந்த இந்த பகவத்கீதைங்கிற நூல் இந்த மகாபாரதம் என்ற நூலில் ஒரு பகுதியாக வருகிறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் நம்ம இந்த மகாபாரதம்னா என்னங்கிறது முதல்ல தெரிஞ்சிருந்தா தான் நம்ம வந்து பகவத்கீதை கொடுக்குற ரெக்கமெண்டேஷன்ஸ் அது கொடுக்குற பரிந்துரைகளை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் சரியான கண்ணோட்டத்தில் எப்படி இருந்தாலும் மகாபாரதமே பகவத்கீதைக்கு ஒரு விளக்கமாக தான் இருக்கு பகவத்கீதை விளக்கிறதுக்காக மக மகாபாரதம் எழுதப்படலை இருந்தாலும் கூட மகாபாரதங்கிறது வேதத்தின் கருத்துக்களை விளக்குவதற்காக மட்டுமே எழுதப்பட்ட நூல் இந்த மகாபாரதம் என்பது வேறு காரணம் இல்லாமல் வேறு காரணம் இல்லாமல்னா என்னன்னு கொஞ்ச நேரத்தில் பார்க்க ஆரம்பிச்சிருவோம் நம்ம இன்னைக்கும் நாளைக்கோ அந்த டாபிக்ல வந்துடும் பார்ப்போம் அப்படி பகவத்கீதையும் வேத கருத்துக்களை போதிப்பதற்காக இருக்கின்ற ஒரு பகுதி தான் நவீன் அதனால மகாபாரதத்துக்கும் பகவத்கீதைக்கும் சம்பவ ரீதியான தொடர்பு இருந்தால் கூட பொருள் ரீதியான கருத்து ரீதியான உறவு இருப்பதும் உண்மை அப்போ பகவத்கீதை ஒருத்தர் படிக்காம மகாபாரதத்தினுடைய மீதியெல்லாம் கதை தெரிஞ்சாலே பகவத்கீதையினுடைய பொருள் தெரிஞ்சிருக்கும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அப்புறம் பகவத்கீதை நல்லா தரவு தெரிஞ்சிருந்தாலே மகாபாரதம் சம்பவம் கதைகள் தெரியலன்னா கூட மகாபாரதத்தை படித்தா வர வேண்டிய பலன் வந்துடும் அப்படி அப்படி இருந்தாலும் கூட வியாசாச்சாரிய மகாபாரதத்தை வைக்கின்ற மகாபாரதத்தில் பகவத்கீதை வைக்கின்ற பிளேஸ்மெண்ட் அதை பார்க்கும்பொழுது அதுக்கு முன்னாடி உள்ள சம்பவங்கள் எல்லாம் ஓரளவு புரிஞ்சு இருந்து அந்த பகவத்கீதைக்குள்ள இறங்கினா அவர் என்ன சொல்றாரு ஏன் இந்த சூழ்நிலையில இப்படி பேசுறாருங்கிறது நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் இருந்தாலும் அந்த சம்பவங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது ஒன்று நமக்கு இந்த மாதிரி இரண்டாவது நிலை மூன்றாவது நிலை வகுப்பு முடிச்சவங்களுக்கு அது ஒரு மாதிரி ஆனது நமக்கு நமக்கு சரியான இடங்களில் சரியான கைடன்ஸை வழிகாட்டுதலை தரக்கூடிய சம்பவங்கள் அங்கே வந்து நூற்றுக்கணக்கில் குவிஞ்சு கிடக்கும் மகாபாரதத்தில் அதில் அதனால் அங்கிருந்து சில முக்கியமான சம்பவங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம் அது இந்த பகவத்கீதையும் புரிஞ்சுக்கிறது நமக்கு உதவி பண்ணோம் நன்றி அப்படி சந்தனு என்ற ஒரு மகாராஜன் அவர் வந்து வேத கல்வியை நன்கு கற்று அதில் உள்ள சந்தேகங்களை நிவர்த்தி கொண்டு நிவர்த்தி செய்து கொண்டு வேதத்தால் போதிக்கப்பட்ட சாத்தியத்தை அடைவதற்கான சாதனங்களை வாழ்க்கையில் பிடித்து கொண்டு தன்னுடைய இல்லற வாழ்க்கையை நடத்தி கொண்டு தன்னுடைய பர்சனல் லைஃப் தனிநபர் வாழ்க்கையை நடத்தி கொண்டு பிறகு ராஜ்யத்தில் மன்னன் என்ற சமாஜ வாழ்க்கையையும் நடத்தி கொண்டு இந்த யாத்திரையில் இருக்கிறார் எந்த யாத்திரையில் மோட்ச யாத்திரையில் இருப்பவர் அப்படி மோட்ச யாத்திரையில் இருப்பதற்காக அல்லது மோட்ச யாத்திரையில் வெற்றி அடைவதற்காக சாத்தியத்தை அடைவதற்காக இந்த தன்னுடைய வாழ்க்கையையும் அதற்கு ஏற்ப வைத்துக்கொண்டு தன்னுடைய குடும்ப வாழ்க்கையையும் அதற்கு ஏற்ப வைத்துக்கொண்டு தான் நடத்தும் இந்த ராஜ்ய வாழ்க்கை அல்லது சமாஜ வாழ்க்கையையும் அதற்கு ஏற்ப வைத்துக்கொண்டு அதாவது இந்த மூன்றையும் சாதனங்களாக வைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர் இதெல்லாம் ஒரு ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமானது ஸோ அவர் ராஜாவா இருக்கிறாருனாலே அந்த ராஜ வாழ்க்கையை மோட்சத்திற்கு சாதனமாக வைத்துக்கொண்டு வாழ்ந்தவர் ஏன்னா நம்ம நாட்டில் எல்லாருமே குடும்ப வாழ்க்கையாகட்டும் தொழில் வாழ்க்கையாகட்டும் எல்லாத்தையும் மோட்சத்திற்கு சாதனமாகவே கையாண்டனர் அது எப்படி கையாள்வது என்று சாஸ்திரம் சொல்லிக் கொடுத்திருந்தது குருநாதர் சொல்லிக் கொடுத்திருந்தார் அவ்வப்போ வரக்கூடிய சந்தேகங்களை மீண்டும் குருநாதரிடம் கலந்து பேசி நிவர்த்தி செய்து கொண்டே வாழ்ந்தனர் அப்படி அதனால தான் அரண்மனையில் கூட நம்ம குல குரு இருக்கிறத பார்க்குறோம் இல்லை ராஜகுரு இருக்கிறத பார்க்குறோம் ராஜகுரு என்ன பண்ணுறார் அப்பப்போ ராஜாவுக்கு இந்த ஞானத்துக்கு தகுந்தாற்போல் எப்படி ராஜ்யத்தை பரிபாலனம் செய்ய வேண்டும் முடிவுகளை எடுக்க வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையை வைத்துக் கொள்ள வேண்டும் குடும்ப வாழ்க்கையை வைத்துக் கொண்டு கொள்ள வேண்டும் இந்த மூன்றுக்கு இடையில் வரக்கூடிய கான்ஃப்ளிக்ஸ் முரண்பாடுகளை எப்படி பேலன்ஸ் செய்ய வேண்டும் இதையெல்லாம் அங்கே இருக்கிற குருநத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அந்த கல்வியுடன் தான் இந்த தவத்தை செய்து கொண்டு அதில் ஒரு பகுதியாக இந்த ராஜ்யத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார் எல்லா மன்னர்களும் நம்ம நாட்டில் இப்படிதான் இருந்தாங்க இப்படிதான் இருப்பதற்கு விதிக்கப்பட்டு இருந்தார்கள் எல்லா குடிமக்களும் எப்படித்தான் இருப்பதற்கு விதிக்கப்பட்டிருந்தார்கள் குடிமக்கள்னா யாரு நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய தாத்தா நம்முடைய பாட்டன் குடிமக்கள்னா யாரும் நினைச்சு கூடாது நம்முடைய முப்பாட்டன் அவருக்கு முப்பாட்டன்லாம் இப்படிதான் வாழ்ந்தாங்க இந்த மூன்றையும் சாதனங்களாக வைத்துக்கொண்டே வாழ்ந்தார்கள் நாமும் அப்படி வாழ கடமைப்பட்டவர்கள் வாழறமோ இல்லையோ கடமைப்பட்டவர்கள் ஆனால் அது ஒரு நல்ல ரெக்கமெண்டேஷன் தான் அதனால் இது ஏதோ உத்தரவு வேதம் என்னது எனக்கு உத்தரவு போடணும் அப்படின்லாம் நினைக்க வேண்டியதில்லை இது ஒரு நல்ல கைடன்ஸ் தான் நல்ல சஜஷன் தான் இது இந்த மூன்றையும் இதற்கு ஏற்ப வைத்து கொண்டு வாழ்வது தனிநபர் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சமாஜ வாழ்க்கை இந்த மூணையும் ஓகே அப்படியே சந்தனு மகாராஜன் இப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார் இருந்தார் அப்படி வாழும்பொழுது இதில் பார்க்கணும் ஒன்று புரிஞ்சுங்க ஒரு பேசிக் இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது இது எத்தனை தடவை சொன்னாலும் நல்லதா ஏன்னா நம்ம மனசில் இருக்கிற நிறைய அறியாமல் செய்யக்கூடிய மிஸ்டேக்ஸ் மன சுமைகளுக்கு இதுதான் ஒரு முக்கியமான காரணம் இந்த நம்ம எல்லாருமே ஒரு குட்டையில் உருண்ட மட்டை இது தமிழில் ஒரு பழமொழி ஒரு குட்டையில் ஊர்ந்த மட்டை அது எத்தனை மட்டை மட்டைன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வாழை வாழைப்பட்டையை வந்து மட்டை பாக்கு மட்டை வாழை வாழை மரத்தினுடைய அந்த ஏடு ஒரு ஒரு ஏடாக இருக்குங்களே ஏடுனா இலை இல்லை அந்த மரத்தினுடைய இது அதையும் மட்டைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அமைப்புலலாம் மட்டை இதெல்லாம் அள்ளி குளத்துல போட்டுட்டு ஒன்று ஒன்று தனித்தனியாக எடுத்து மோந்து பார்த்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே ஸ்மெல் தான் இருக்கும் என்ன என்ன எல்லாம் ஒரு குட்டையில் போடுற மட்டை அதனால எல்லாத்தினுடைய இயல்பு உண்டு அப்படின்னு நம்ம மனிதனாக பிறந்தாச்சுன்னா நம்ம எல்லாரும் ஒரு குளத்தில் இருக்கிற மட்டை ஒரு குளத்துல ஒரு நம்ம ஒரு குட்டையில் ஒரு நம்ம மட்டை அப்போ எல்லாருக்கும் பிரச்சனை ஒன்று தான் எல்லாருக்கும் மூக்குன்னு இருக்குன்னா எல்லாருக்கும் மூக்கு சளி பிடிக்குது எல்லாருக்கும் தலையிட்டு இருந்தா எல்லாருக்கும் தலைவலி வருது கரெக்ட் எல்லாருக்குமே வயிறு இருந்தா எல்லாருக்குமே பசிக்குது ஏன்னா நாக்குன்னு இருந்தால் சுவை தெரியுது மூக்குன்னு இருந்தால் வாசனை தெரியுது இதெல்லாம் எல்லாருக்கும் உள்ளது எப்படியோ இப்படி தான் எல்லாருக்கும் உடம்புன்னு இருக்குது உடம்புனுடைய பிரச்சனைகள் இருக்குது எல்லாருக்கும் மனசுன்னு இருந்தால் மனசனுடைய பிரச்சனைகள் இருக்கும் இதெல்லாம் வந்து இவர் பெரிய இவர் இவர் பெரிய செவர் அப்படிலாம் ஒன்று நினச்சிக்கூடாது அப்படிலாம் யாராவது ஏமாத்தினா நீங்கள் ஒன்றும் ஏமாந்தலாம் போயிட வேண்டாம் ஏமாந்தா அது உங்களுடைய தப்பு அவரையே ஏமாத்தினாலாம் கேட்கக்கூடாது நம்ம ஸோ நமக்கு அடிப்படை அறிவு இருக்குது நம்ம மாதிரி தான் நம்ம நம்ம வந்து அடுத்தவங்களை மாதிரி தான் நம்மளை பார்க்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க நம்ம அதை நம்ம புரிஞ்சிக்காம அப்புறம் இவர் மட்டும் சம்திங் ஸ்பெஷல் நினச்சா நினைச்சவங்க தப்பு யாரோ என்னமோ சொல்லிட்டு நமக்கு எங்கே பூஜை அறிவு இருக்குல்ல அப்படி அப்படி சந்தனு மகாராஜா இந்த தவத்தில் வாழ்பவர் அப்போ அவருக்கும் மனிதர்களுக்கு உள்ள இயல்பான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் நம்ம அதை சந்திக்கிறோம் நம்ம பல பிரச்சனைகளை வெளியில் சொல்லியிருக்கலாம் பல பிரச்சனைகளை வெளியே சொல்லாமல் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கிறது இருந்தாலும் பிறவிக்கு பிறகு பேக்கேஜ் தகுந்த மாதிரி அந்த பிரச்சனைகளில் ஸ்லைட் மாடிஃபிகேஷன் இருக்கும் ஆனால் பெரும்பாலும் பொதுவான பிரச்சனைகள் மனிதனுக்கு உள்ளது பொதுவாக தான் இருக்கு எல்லாருக்குமே அப்படி இந்த சந்தனு மகாராஜா தனக்கு உள்ள சூழ்நிலைகளை கையாண்டு கொண்டு எப்படி கையாண்டு கொண்டு சாஸ்திரத்தால் சொல்லப்பட்ட இந்த ஈஸ்வர பாவனையுடன் கையாண்டு கொண்டு எல்லாவற்றையும் ஈஸ்வர அர்ப்பணமாக செய்து கொண்டு ஈஸ்வர பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருப்பவர் இந்த மூன்று காரியங்களையும் நன்றாக செய்து கொண்டிருப்பவர் இன்னும் சொல் இன்னும் அதர் டைமென்ஷனில் சொன்னால் பஞ்சமகா யஜ்யங்களையும் தன்னுடைய தவங்களாக எடுத்து செய்து கொண்டிருப்பவர் அப்படி அப்படி செய்யும்போது அவர் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் இந்த சத்தியவதி என்ற பெண் மேல் ஒரு விருப்பம் வந்தது அந்த பெண் வந்து நீ எங்க அப்பாட்ட பேசுவோ அவர் ஒத்துக்கிட்டாருன்னா எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை எனக்கும் சம்மதம் தான் அப்படின்னு சொன்னதன் பேரில் இந்த சந்தனு மகாராஜா இப்போ இந்த சத்தியவதியினுடைய தகப்பனார்கிட்ட பேசிட்டு இருக்காரு அவங்க வீட்டில் போய் அவங்க தகப்பனார் யாருன்னா ஒரு மீனவர் குலத்தை சேர்ந்தவர் அவர் தொழில் வந்து மீன் பிடிக்கிற தொழில் அவர் வந்து அந்த ஊரினுடைய தலைவர் அந்த சமுதாயத்தினுடைய தலைவராக இருப்பவர் அப்படி அந்த சமுதாயத்தை வழிகாட்டி கொண்டு அவரும் ஒரு தகுதியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர் அவரும் தவத்தில் இருப்பவர் அதனால் தவங்களை சத்தியவத்தியும் அறிந்தவர் சத்தியவத்தி இதெல்லாம் தெரியாத ஒரு பெண் சாதாரண பெண் கிடையாது அதனால் நம்ம நாட்டில் இந்த மகாபாரதத்துலலாம் வருதுன்னா ஒரு ஒரு கேரக்டரையும் முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும்னா இவங்க எல்லாரும் பெரும்பாலும் எல்லோரும் சாதனங்களை கடைபிடித்து கொண்டிருந்தவர்கள் சாத்தியத்தை அடைவதற்காக இதை புரிஞ்சு இதை புரிஞ்சுக்கலன்னா நம்மளால இந்த மகாபாரத்தையும் சரியா புரிஞ்சிக்க முடியாது பகவத்கீதையும் சரியா புரிஞ்சிக்க முடியாது சாதனங்களை சாத்தியத்தை அடைவதற்காக பிடித்து கொண்டு தவத்தில் இருப்பவர்கள் இப்ப சத்தியவதி கிட்ட இவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள்னா சத்தியவதி எப்படி பாக்குறாங்கன்னா அதை வந்து ஈஸ்வர பவுனியுடன் பார்க்கிறார்கள் அந்த பெண்ணால் அவாய்ட் பண்ணவும் முடியல ஒத்துக்கவும் முடியல ஆனா மனசுல ஒரு விருப்பம் இருந்த ஒரு மேல அவர் ஒரு ராஜா அவர் தன்னை விரும்புறதா சொல்றதுனால நிச்சயமா ஒரு பெண்ணுக்கு வந்து விருப்பம் இருக்கும் ஆனா விருப்பம் இருக்குங்கிறதுனாலயே உடனே ஏற்க முடியாது ஏன்னா பெரியவங்க இன்னும் பல காரணங்கள் கண்ணோட்டங்களை வைத்திருக்கலாம் அவங்களுடைய பரிசீலனை அவங்களுடைய கருத்து வேண்டும் நான் வந்து அதை முரண்பட்டு போக முடியாது ஏன்னா கல்யாணம்னு ஒன்று ஆகிற வரைக்கும் பெற்றோர் அந்த குடும்பத்தினுடைய கௌரவங்களோ இல்லை அவர்களுடைய வழிகாட்டுதலில் உள்ள பல காரண காரியங்களோ இதெல்லாம் எனக்கு தெரியாத காரணங்கள் இருக்கலாம் எனக்கு தெரிந்த காரணங்கள் இருக்கலாம் ஸோ இதெல்லாம் நான் மட்டுமே முடிவெடுக்க முடியாது அதனால் அவங்களுடைய கைடன்ஸ் வேணும் வேறு வழி கிடையாது அதனால் நீங்கள் எங்கள் அப்பாட்டையும் ஒரு வார்த்தை கன்சல்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து தெளிவாக சாதனங்களை கடைபிடிப்பதில் ஸ்டெப் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறது நமக்கு புரியுது சந்தனு மகாராஜாவும் இதை வந்து வரவேற்கிறார் கரெக்ட் நீ உன்னுடைய பேச்சும் நியாயமான பேச்சு தான் நானும் உங்கள் அப்பாட்ட வந்து பேசுகிறேன் இதில் என்ன தப்பு இருக்குது ஏன்னா உங்கள் அப்பாவும் இதையெல்லாம் தெரிஞ்சவர் மனிதர்கள் மனிதர்களுடைய இயல்புகளை பற்றி தெரியும் சாஸ்திரம் அது கொடுத்த சாத்தியம் அதற்குரிய சாதனங்களை பற்றி தெரியும் நானும் தவத்தில் இருப்பேன் இருக்கிறேன் என்பது தெரியும் அப்ப நான் வந்து உனக்கு தகுதி உள்ளவன் தான்ங்கிறது தெரியும் அப்படி நான் போய் கேட்டா அது தவறு இல்லைங்கிறது அவருக்கே தெரியும் தவறா இருந்தா கூட தவறுன்னு அவர் நினைச்சா கூட இல்லை வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை முடியும்னா முடியும் முடியாதுன்னா முடியாது இவ்வளவுதான் இதுல வந்து நீ என்ன தைரியம் இருக்கு நீ யார் அவர் இவர் செய்வரு நீ வந்து எப்படி என் பொண்ணை வந்து கேட்கலாம் இப்படி எல்லாம் பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாதுங்கிறது அவருக்கு தெரியும் இந்த நம்பிக்கையுடன் அவர் வந்து சந்தனு மகாராஜா இவர் இந்த சத்தியவதியினுடைய தகப்பனாரை சந்திக்க போகிறார் போய் தன்னுடைய விருப்பத்தை உரிய மரியாதைகளுடன் சொல்கிறார் அவருக்கும் ஒரு சந்தோஷம் ராஜா தன்னுடைய வீட்டுக்கு வந்ததுனால கொடுக்க வேண்டிய மரியாதைகளை வரவேற்பு உபச்சாரங்களை எல்லாம் கொடுத்து உட்கார வச்சுட்டு நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு கேட்குறப்ப ராஜா என்ன சொல்கிறார் எனக்கு வந்து உங்களுடைய மகளை திருமணம் செய்து கொள்ள விருப்பமாக இருக்கிறது அப்படின்ட்டு அப்போ இவர் கேட்டதும் இவருக்கும் ஓகே தன்னுடைய மகள் வந்து ஒரு ராஜா வீட்டுக்கு போனார்னா நிச்சயமா எந்த தகப்பனாரும் சந்தோஷப்படுற மாதிரி அவருக்கும் ஒரு சந்தோஷம் வந்தது இருந்தாலும் ஒரு தகப்பனார் தன்னுடைய மகளுடைய வாழ்க்கையில் பல எதிர்கால சூழ்நிலைகளை எல்லாம் சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறத வச்சுட்டு அவர் ஒரு சில விஷயங்களை யோசித்தார் பொதுவாக ராஜாக்களுடைய வாழ்க்கையெல்லாம் நேற்று நம்ம பார்த்த மாதிரி ரொம்ப ரிஸ்க்கான வாழ்க்கைங்கிறது அவருக்கும் தெரியும் அப்போது இது வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம்னாலும் கூட இதில் பிரச்சனைகளும் ஏராளம் இருக்கிறது அதில் ஒரு முக்கியமான பிரச்சனையை அவர் கிளப்பினார் என்ன கிளப்பினார்னா அது என்ன பாருங்க முருகேஷன் வேற ஓகே என்னன்னா அப்போ அவருக்கு அப்பா கேட்டார் யார் சத்தியவத்தியினுடைய தகப்பனார் சந்தனு மகாராஜிட்ட கேட்குறாரு என்னன்னா ஐயா நீங்கள் கேட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் எனக்கு ஒரு வாக்கு உங்களால் கொடுக்க முடியும்னா நான் வந்து என்னுடைய மகளை உங்களுக்கு திருமணம் பண்ணி தர தயாராக இருக்கேன் எனக்கு சந்தோஷம் தான் ஆனால் இந்த ஒப்பந்தத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னாரு அது என்ன உங்களுடைய கோரிக்கை என்ன அதுக்கு அவர் சொல்கிறார் சத்தியவதியினுடைய தகுப்பனார் இப்போ என்னுடைய மகளை நீங்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில எப்படி இருந்தாலும் குழந்தைகள் வருவாங்க ஏற்கனவே உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் பீஷ்மர்னு சொல்லிட்டு ஒரு திறமையானவன் நாடு முழுக்க பிரபலமான ஒரு பையன் உங்களுக்கு இருக்கிறார் அவர் ரொம்ப எல்லாவற்றிலும் சிறந்த தகுதி உள்ள நபர் இப்போ உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பெரிய பையன் மூத்த மகன் இருக்கும் பொழுது என்னுடைய மகளுடைய திருமணத்தை நீங்கள் செய்து கொண்டால் மகளுடன் திருமணத்தை செய்து கொண்டால் அவங்களுக்கு குழந்தை பிறந்தா எனக்கு ஒரு தகப்பனாருங்கிற அடிப்படையில் மகளுடைய தகப்பனாருங்கிற அடிப்படையில் எனக்கு என்ன விருப்பம்னா என்னுடைய மகள் ஒரு மகாராணியாக போயிட்டு அப்புறம் அவளுடைய குழந்தை மறுபடியும் ராஜாவாக வரலன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு நாளைக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் வரலாம் மனசில் நாம் இப்படி ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தோம் நமக்கு பவர் கிடைக்கலையேன்னு ஒரு ஏக்கம் வரலாம் அல்லது குடும்ப தகராறுகள் ஏதாவது முற்றலாம் என்னுடைய மகளுக்கும் ஒரு தாழ்வு மனப்பான்மை வரலாம் ரெண்டாம் தரமா நீங்கள் நடத்துகிற மாதிரியும் அவளுக்கும் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை ஒருவேளை அமையலாம் ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் எதிர்காலத்தில் வராமல் இருக்கிறதுக்கு இது போல பல பிரச்சனைகள் இருக்கலாம் ஒரு குடும்பஸ்தருங்கிற முறையில் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இப்போ நம்ம பேசிக்கலன்னா கூட எப்படி இருந்தாலும் என்னுடைய கோரிக்கை என்னென்னா திருமணத்துக்கு பிறகு குழந்தைகள் பிறந்ததும் அந்த குழந்தையிலிருந்து மூத்த குழந்தை தான் அந்த என்ன என்னுடைய மகள் வயிற்று குழந்தை தான் உங்களுக்கு பிறகு ராஜாவா வரணும் இதுக்கு நீங்க வாக்கு கொடுக்க முடியும்னா நான் என்னுடைய பெண்ணை உங்க வீட்டுக்கு அனுப்புறதுல எந்த சிரமமும் கிடையாது அப்படிங்கிறேன் சந்தனு மகாராஜாவுக்கு ஒரு நெருக்கடி ஆயிடுச்சு ஏன்னா சந்தனு மகாராஜாவுக்கு வந்து பீஷ்மரை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பீஷ்மர் மிகப்பெரிய தபஸ்வி பிறந்ததே தவத்தில் பிறந்தவர் அதுவும் கங்காதேவிக்கு ஞானத்திற்கு பிறந்தவர் அப்புறம் இப்பவும் பெரிய ஞானியை போன்று வாழ்ந்து கொண்டிருப்பவர் இளைஞன் பீஷ்மர்னா ஞானி மாதிரின்னு சொன்ன உடனே பெரிய நம்ம ஞானினாலே தாடி மீச நரமுடி வயசானது தொண்ணூறு வயசு இப்படிதான் ஞாபகத்துக்குறோம் அப்படிலாம் கிடையாது ஒரு கல்யாண வயசு பையன் பதினெட்டு வயசு இருபது வயசு பையன் ஸோ அப்படி ஒரு இளைஞன் ஆனா இந்த ஞானத்துடன் உறுதியாக வாழ்ந்து கொண்டிருப்போம் ஞான மார்க்கத்தில் இருப்போம் ஞானம்னா ஞானியே ஆகிட்டார்னு இல்லை போதிய வேத ஞானங்களுடன் தபஸில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் திறமையானவர் அவர் அப்படிப்பட்ட பொண்ணு சுவாமிக்கு கட்டாயம் உங்களுக்கு திரும்ப கூப்பிடுறாங்க கொஞ்சம் பொடி சுவாமிஜி கேட்குறதுங்களா பொடி சுவாமிஜி இல்லை போயிட்டு கனெக்ட் ஆகுதுங்களா இல்லையே வச்சிருக்காருன்னு கேட்டேன் நான் உடனே ஆக்சுவலாக மொபைல் விட்டு லேப்டாப் தான் நல்லாயிருக்கும் லேப்டாப்னா ஈஸியாக இருக்கும் லேப்டாப் சிஸ்டம் விட்டு இருக்கும் ஓ இப்போ நீங்கள் கூட கம்மி பண்ணுறேன் தான் பார்க்கலாம் ஆ பொண்ணு சுவாமிஜி இன்னும் வரல லைன் கட் ஆகிடுச்சு லைன் இல்லை இந்த கனெக்ட் ஆக மாட்டேங்குது சரி ரம்மா பீஷ்மர் வந்து ரொம்பவும் தகுதி உள்ள ஒரு மகன் ராஜ்யத்துல எல்லாருமே சிலப்பா சர்வப்பா அப்படி பீஷ்மர் ரொம்பவும் தகுதி உள்ள ஒரு இளைஞன் மகன் அப்போ பீஷ்மரை அந்த சமயத்தில் எல்லோருக்கும் பிடித்திருந்தது அவருடைய ஞானம் அவருடைய தவம் அவருடைய நேர்மை வலிமை எல்லாம் பிடிச்சிருந்தது அப்போ பீஷ்மர் ராஜாவா வர்றத ராஜ்யத்தில் எல்லாரும் விரும்பக்கூடிய சூழ்நிலை தான் நாட்டில் இருக்குது அப்பாவுக்கும் இந்த தகுதி ரொம்பவே தெரிஞ்சிருக்கு ராஜா ராஜாங்கத்தில் இருக்கக்கூடிய குருநாதர்களுக்கும் வேத பண்டிதர்களுக்கும் அந்த பீஷ்மரை நல்லா தெரிஞ்சிருக்கு எல்லாருமே விரும்புகிறாங்க அவர் ராஜாவாக வந்தால வந்தால் எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அன்னைக்கு இருந்தது ஆனா இப்போ சத்தியவதியினுடைய தகப்பனார் இப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறார் ஆனா நம்ம சொல்ல முடியாது இப்ப பிறகு போற குழந்தைகளும் ஒன்றும் தகுதி இல்லாதவங்களா இருப்பாங்க நம்மளால சொல்ல முடியாது நமக்கு தெரியாது குழந்தை பிறந்த பிறந்தான் தெரியும் அதுலயும் பிரில்லியன்ஸ் வரலாம் ஸோ அதனால அவங்க அப்பா சொல்றாரு எங்க என் மகனுக்கு மட்டும் என்ன குறையா அவளுடைய குழந்தைகள் பிறந்தா நீங்க அவளோட அவங்கள வந்து ராஜாவாக்கிறதா ஒத்துக்கீங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாரு அப்ப சந்தனு மகாராஜாவில் இதுக்கு வாக்கு கொடுக்க முடியல ஏன்னா சம்பிரதாயத்துல பெரிய பையன் தான் முக்கியமான இடத்துக்கு வருவான் அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்குது அப்புறம் அந்த பையனை இது வரைக்கும் பரிசீலனை பண்ணியாச்சு எல்லா விதத்துலையும் திறமையானவனா இருக்கிறார் இப்போ போய் திடீர்னு மாத்தணும்னா முடியாது அதனால் இவர் வந்து நான் யோசித்து சொல்கிறேன் என்னால் உறுதியாக சொல்ல முடியல அப்படின்ட்டு வந்துட்டார் சந்தனு மகாராஜா வீட்டுக்கு ரிட்டர்ன் விட்டார் ஆனால் இந்த சந்தனு மகாராஜாவுக்கு ஏதோ ஒரு காரணம் சத்தியவதியை வந்து ரொம்ப பிடிச்சு போயிருந்தது அந்த பெண் மேல் ஒரு ஈர்ப்பு வந்தது அதை அவரால் ஒன்றும் பண்ண முடியல தினசரி அந்த பெண்ணினுடைய ஞாபகம் வருது அந்த பெண்ணை சந்திக்கணும் பார்க்கணும் பேசணும் அழைச்சிட்டு வரணும் கல்யாணம் பண்ணணும் இப்படியே அவருடைய எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு அதனால என்னன்னா அவர் பார்லிமெண்ட்டுக்கு வர்றதில்லை சபைக்கு வர்றதில்லை அவர் முறையாக உட்காந்து டிஸ்கஷனில் இறங்குறதில்ல எல்லா விஷயங்கள்லையும் தனிமையில் இருக்கிறாரு வீட்டில் யார்கிட்டையும் பேசுறதில்ல சரியாக சாப்பிட்றதில்ல அவரால் ஒன்றும் பண்ண முடியல அவர் உணர்ச்சியால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தார் அவரால் மேனேஜ் பண்ண முடியல இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா ஐயா என்ன இவரே இப்படி இருக்கிறாரு அப்படி நம்ம நினைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது இந்த பிரச்சனை யாருக்குனாலும் ஒரு எப்போ வேணாலும் வரும் அதை புரிஞ்சுக்கணும் அவர் ஒரு பெரிய மகாராஜா வயதில் சிறந்தவர் அப்புறம் படிப்பில் சிறந்தவர் ஒரு மிகச்சிறந்த ஞான வாழ்க்கையில் மார்க்கத்தில் சென்று கொண்டிருப்பவர் நிறைய குருநாத்தர்களிடம் கல்வி கற்றவர் பல விஷயங்களில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைந்தவர் அப்போ அவருக்கும் இது வருகிறது அப்ப யாருக்குனாலும் எப்பனாலும் வர முடியுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதே சந்தனுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இப்படி ஒண்ணு உங்களுக்கு வர முடியும்னு சொல்லியிருந்தா அவர் நம்பி இருக்க மாட்டார் கரெக்ட் எல்லாம் அப்படி ஒன்றும் வராதுங்க நானும் ரொம்ப கண்ட்ரோல்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் என்ன பிரேக் ஆகுது சரிங்க சரிங்க பார்ப்போம் அந்த மாதிரி பிரேக் ஆகும்பொழுது உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்களா அங்கே இந்த ஸ்கைப்லேயே ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு ஒரு வாய்ப்பு ஸ்கைப் டைப் பண்ணணும் அதில் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் வந்து ஏதாவது ஒரு இது போட்டு விட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன் எனக்கு வந்து வாய்ஸ் பிரேக் ஆகுறதுன்னு தெரியும் இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன் நான் வந்து ஒரு இது ஒரு சிம்பிள் போடுறேன் இந்த கை கீழே பார்த்து இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க இது யாருக்கு போகும் தெரியல எல்லாருக்கும் போகுமா இல்லை எல்லாருக்கும் போயிட்டுங்களா இப்போ வந்துருக்கு பாருங்க கை கீழே பார்த்துருக்கேன் அப்படி போட்டால் வந்து சிக்னல் வந்து சரியில்லை பூவர்னா அப்படி போட்டு விட்டுருங்க என்ன கேட்டுக்கிட்டே இது போடுறது ஈஸி இது இதோ இந்த கை மேலே இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா இது வந்து சிக்னல் நல்லா இருக்குது ஓகேவாயிடுச்சு அப்படின்ட்டு சிக்னல் வீக்கு நீங்கள் போட்டு விட்டுக்கிட்டிங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்லோ டவுன் போட்டு கொஞ்சம் ஸ்லோவாக பேசுனேன்னா ஒரு உங்களுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கலாம் இது என்ன கீழே இருக்கிறது சின்னதாக இருக்குது மேலே இருக்கிறது பெருசாக இருக்குது சார் அப்படி தான் இருக்கும் அதுவாக கட்டுறது தான் பிரிச்சுக்குது அப்படின்னு அது அப்படி பண்ணிக்கிறேன் செட்டிங்ஸ் இருக்கும் பட் அவங்களுக்கு உங்களுக்கு பிக்சர் நடக்குது அப்படியா சரி அவங்க செட் பண்ணிக்கிறது அப்படி ஸோ சந்தனு இந்த சத்தியவத்திய அம்மாவை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பெண்ணை பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ இந்த மாதிரி பிரச்சனை யாருக்கு வேணாலும் வரலாம் எப்போ வேணாலும் வரலாம் உங்களுக்கு வேணாலும் வரலாம் சார் யாராவது ஒரு பொண்ணை பார்த்து உங்களுக்கு ஆசை வந்து தடுமாற்றம் வரலான்னு சொன்னா என்ன சொல்லியிருப்பாரு <laughs> போங்க என்னை போய் சொல்கிறீங்க நமக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இல்லை நான்லாம் அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன்னு இருப்பார் <laughs> அவர் அப்படி சொல்லியிருப்பாரா இல்லையான்னு தெரியல நாம அப்படிலாம் சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் தேவையில்லாத ஆர்குமெண்ட் இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் வியாசர் என்ன காட்ட வராருன்னா இந்த சம்பவம் இப்படி ஒருத்தருக்கு நடந்திருக்கு இதுல இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணுமோ புரிஞ்சுக்க வேண்டியதுதான் எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் விதியின்படி பேக்கேஜின்படி என்ன வேணாலும் வரலாம் அந்த சூழ்நிலையை டீல் பண்ணி பழக வேண்டியதுதான் இப்போ இவருக்கு இந்த இஷ்யூ வந்திருக்கு அந்த பொண்ணை அவர் பார்த்துருக்கலன்னா இந்த பிரச்சனை இல்லை அவர் வாக்கிங் போனார் வாக்கிங் போனே பார்த்துட்டாரு பார்த்த பிறகு பார்த்தா இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஸோ இப்போ ஒரு இஷ்யூ வந்திருக்குது இவர் மோட்ச மார்க்கம் பாதிக்கக்கூடாது அந்த மோட்ச மார்க்கத்தை விட்டு விலகக்கூடாது பாதிக்கக்கூடாதுன்னா அதற்கு உரிய சாதனங்களை கடைபிடித்து கொண்டிருக்கும் வாழ்க்கையையும் கைவிடும் நிலை வரக்கூடாது அடுத்தது அதற்கு ஏற்பதால் இந்த சூழ்நிலையை இந்த பெண் சம்பந்தப்பட்ட விஷயத்தை டீல் செய்ய வேண்டும் பிறகு என்ன செய்யணும் இந்த பெண் சம்பந்தப்பட்ட டீலிங்கையும் இந்த மோட்ச மார்க்கத்திற்கு உதவக்கூடிய ஒரு சாதனமாக ஆக்க முடியுமா என்று பார்க்க வேண்டும் இவ்வளவுதான் மேட்டர் இல்லை வேற ஒண்ணுமே கிடையாது இந்த ஒரு சூழ்நிலை வந்துன்னா ஐயா தப்புன்னுலாம் ஒண்ணும் கிடையாது அந்த சூழ்நிலையை எப்படி சாதனமாக்குவது இது எல்லா இடத்துலையும் அப்படின்னா அப்படின்னா உடனே பொண்ணு கிடைச்சா சா சாதனம் கிடைக்கும் அப்போ ஒருத்தர் ஒருத்தர் உடனே பொண்ணு தேட கூடாது ஹலோ ஹரிஓம் காதில் விழுதுங்களா முத்துசாமி இல்லை ஹரிஓம் ஹரிஓம் யாராவது லைனில் இருந்த ஒரு குரல் கொடுங்க பார்க்கலாம் சவுண்ட் கேட்குதுங்க ஹரிஓம் எல்லாத்துக்கும் போதும் ஹரிஓம் எல்லாத்துக்கும் ம் அது இடையில ஒரு நிமிஷம் அப்படி டவுன் போயிட்டு சொல்லுவோம் அழுதுங்க ஒரே ஒரே நிமிஷம் வந்து வந்துடும் ஒரு நிமிஷம் முருகேஷ் முருகேஷ் சொல்ல முடியாது இல்லையா ஆமாம் ஆமாம் பாவம் அவர் நம்ம சைடு Um, எல்லாமே கட் ஆகிடுச்சு அது எங்கே சொன்னேன் ஒன்றும் இல்லை இந்த கார்னர் ரைட் கார்னரில் போய் அந்த இதை கிளிக் பண்ணுங்க ரைட் எக்ஸ்ட்ரீம் ரைட் ஆ அங்கேயும் கரெக்டாக அங்கே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணுறீங்களாண்ணா அப்படி இல்லைங்களா சரி சரி ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ கொடுத்த அட் டைம் எல்லாருக்கும் போகல இல்லை தெரியல அமைப்பு பார்த்தா அப்படிதான் தெரியுது எல்லாருக்கும் ஜெகநாதன் மட்டும் ஆஃப்லைன் మొదలు పెట్టండి நல்ல பெண் கூட்டது என்ன யோகேந்திர பாரதி விபி குருஜி கூப்பிட்றாரு அதை கட் பண்ணி விட்டுருந்தேன் அந்த லைனில் கூப்பிட்றாரு அவர் அந்த லைன் எப்படி ஆன் ஆகுங்களா நம்ம தான் கூப்பிடணுங்களா அவரை ஆமாம் அவரை கூப்பிட்டா முத்துசாமிஜி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஆ சரி சார் ஒரு எல்லாமே டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு ம் ம் ஆமாம் ஆமாம் ஆமாம் பொண்ணு சுவாமிஜி லைனில் வந்தாச்சுங்க ஜெகநாதன் ஜி வந்துச்சு போல ஆ ரைட்டு ஆ சொல்லுங்களேன் ஆமாம் ஆமாம் எல்லாமே கட் ஆகிடுச்சு இது இங்கே ஒருவேளை சிக்னல் வீக் ஆச்சுனாக்கா எல்லாரும் கட் ஆகிடுன்னு நினைக்கிறேன் இங்கே எனக்கு வீக் ஆச்சுன்னா எல்லாரும் கட் ஆகிடுது இல்லை இல்லை இல்லை இங்கே எனக்கு சுத்தமாக டவர் போயிடுச்சு போல இருக்குது சில நேரம் இறங்கி ஏறுது இல்லைங்களா சிக்னல் ஸ்ட்ரென்த்து சிக்னல் ஸ்ட்ரென்த்தாக சில நேரம் இந்த இது கிடைக்காது சிக்னல் ஸ்ட்ரென்த் இருந்தால் கூட இந்த டவர் த்ரீ ஜி டவர் சில நேரம் அதிக பேர் ஒரே நேரத்தில் ரஷ் பண்ணும்போது கொஞ்சம் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆமாம் அப்புறம் திரும்ப கொஞ்சம் நேரத்தில் ரெக்கவர் ஆகிடும் அப்படி ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஒரு சில தொந்தரவு நீடிக்கும் இப்போ எல்லாரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒன்று சுவாமிஜி வந்தாச்சு செல்லப்பன்ஜி இருக்கிறாங்க அறிவும் இருக்கீங்க அப்புறம் ஜெகநாதன் நாயக்கர் இருக்கார் முருகேஷ்ஜி மட்டும் இருப்பார் போல இருக்கு முத்துசுவாமிஜிக்கு ஆடியோ கிடைச்சிருச்சு ஓகே ஸோ பாடிடுவீங்களா ஆ எல்லாரும் உங்களுக்கு இன்னும் வீடியோ மட்டும் வரலைங்க பார்ப்போம் அது எப்படியோ நாளைக்கு நாளைக்கு சரியாக நம்புகிறோம் பார்ப்போம் இண்டிவிஜுவலாக வருது குரூப்பில் வர மாட்டேங்குது எனக்கு தெரியல பார்ப்போம் என்ன செய்யலான்ட்டு பார்ப்போம் பார்ப்போம் தொடர்பு அப்படி ஸோ ஒரு இஷ்யூ வந்து இப்போ உடனே இந்த சம்பவத்தை சொன்னாக்க உடனே அந்த இஷ்யூவை ஹேண்டில் பண்ணுறதுனா நமக்கு வாழ்க்கையில் என்னைக்கா ஒரு நாள் யாராவது ஒரு பொண்ணு வருவாங்கன்னு குருஜி சொல்கிறாரு அச்சுச்சோ வந்துடக்கூடாது அது எப்போ வரும் இப்படிலாம் நினச்சிக்கணும்னு இல்லை இது இது அது ஒன்று வருதுன்னா அப்போ அது அவருக்கு எக்ஸ்னு ஒரு சம்பவம்னா நமக்கு ஒய் வரலாம் எம் வரலாம் என் வரலாம் கே வரலாம் அது என்ன வேணாலும் வரலாம் அந்த சூழ்நிலையை டீல் பண்ணுறதுக்கு இது ஒரு சாம்பிள் இது போல் நிறைய சாம்பிள் வந்து மகாபாரதத்தில் இருக்குது நூற்றுக்கணக்கில் இருக்குது அப்படி சம்பவங்கள் நம்ம பார்க்கும்போது நம்ம என்னன்னா நூற்றி ஓராவது சம்பவம் எது வந்தாலும் அதை நமக்கு டீல் பண்ணக்கூடிய சக்தி வரும் அவ்வளவுதான் இப்போ இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருடைய மனம் அந்த பெண் மேலே நாடி போயிட்டு இருக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல அவரால் மேனேஜ் பண்ண முடியல அவரால் நிர்வாகம் பண்ண முடியாத அளவுக்கு அவர் அந்த உணர்ச்சிகள் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ அவர் அதனால இந்த நேரத்தில் என்ன பண்ண முடியும்னா ஒருத்தர் இதெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு என்னப்பா பெரிய ராஜா இவர் என்ன ராஜா விஜயங்கிற நான் ராஜாவே இல்லை அந்த பொண்ணை அடிச்சுட்டே ஓடி போயிடுறப்பா ராஜாவும் வேண்டாம் எவனா ஆட்சி பண்ணீங்கன்னு போகலாம் அவர் வந்து அந்த இடத்துல அந்த முடிவு எடுக்கல நான் இந்த சாதனங்களை தூக்கி எறிய முடியாது நான் இதற்கெல்லாம் கட்டுப்பட்டவன் இதை நான் கைவிட முடியாது இதில் உறுதியாகத்தான் இருக்க வேண்டும் அதே சமயம் என்னுடைய சூழ்நிலையையும் நான் கையாள வேண்டும் அப்படி அப்போ இருக்கின்ற சூழ்நிலையில் சாத்தியங்கள் சாத்தியத்தை அடைவதற்கேற்ற சாதனங்களை கையாள்வதில் சிறந்த சூழ்நிலை எது சிறந்த வாய்ப்பு எதுன்னு ஒப்பிட்டு பார்த்து கண்டுபிடிக்க வேண்டியதுதான் ஏன்னா ஒரு இடத்தில் ஒரு அஞ்சாறு முடிவு வரத்து வாய்ப்பு இருக்கு ரெண்டு மூணு முடிவு வரத்து வாய்ப்பு இருக்கு இருக்கிறதுல அந்த பெஸ்ட் எது அப்படின்னு பார்த்து நம்ம அதை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படி இவரும் ஆராய்ச்சி பண்ணி செலக்ட் பண்றாரு இருந்தாலும் உணர்ச்சிகள் ஜெயிச்சுட்டு இருக்கு இப்பதான் இந்த ஒப்பந்தம் நடந்தது இப்போ ரிட்டர்ன் வந்தார் அவங்க அப்பாட்ட நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறார் வந்தால் இவரால் எங்கேயும் மைண்டு போட முடியல எதுலேயும் இவருக்கு மைண்ட் செட் ஆக மாட்டேங்குது அதனால் என்னென்னா பல நாள் முறையான சாப்பாடு இல்லை முறையான ட்ரெஸ்ஸிங் கிடையாது முறையாக பார்லிமெண்ட்டுக்கு வர்றது கிடையாது காரியங்கள் ஜாமாய்கிறது எங்கேயோ ஏதோ வீட்டு சிரமங்கள் யாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் காரியங்கள் வந்து எல்லாம் ஜாமாய் இருக்குது பார்லிமெண்ட்டில் முடிவுகள் எடுக்க முடியாமல் போயிட்டுருக்கு இந்த நேரத்தில் பீஷ்மர் கவனிக்கிறார் அந்த இளைஞன் பையன் சந்தனு மகாராஜுடைய மகன் என்ன கவனிக்கிறார் இப்படி அப்பா வந்து சரியாக சாப்பிட்றதில்ல சபை அரண்மனைக்கு சபைக்கு வர்றதில்ல இப்போ எதனால இப்படி ஆகுதுன்னு தெரியல தனியாகவே இருக்கிறார் பெரும்பாலும் ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்கிறார் யார்கிட்டையும் சரியாக பேச மாட்டேங்கிறார் அப்போ அவர் என்ன பண்றதுன்னு தெரியல அப்போ என்ன பண்ணுறாருன்னா அப்பா வந்து டெய்லி வெளியில் போகும்போது வாக்கிங் போகும்போது தேரில் போவார் அந்த தேர்வொட்டியை ஒருத்தர் அழைச்சிட்டு போவார் அந்த தேர்வொட்டிகிட்ட போய் கேட்குறார் என்னாச்சு அப்பா வந்து இப்படி இருக்கிறாரு உங்களுக்கு எதாவது தெரியுமா எங்கே போனீங்க வெளியில் போகும்போது எதாவது நடந்ததா யாரோ பார்க்க வந்தாங்களா என்ன நடந்தது உங்களுக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு விசாரிக்கிறார் அப்பா அந்த தேரோட்டி சொல்கிறாரு அப்பா வந்து ஒரு முறை இந்த மாதிரி ஆற்றுக்கரைக்கு போயிருந்தாரு அங்கே உலா போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்கே யாரோ ஒரு பொண்ணோட பேசிகிட்டு இருந்தார் பார்த்தேன் அப்புறம் அவங்க அப்பாவை பார்க்க போகணுன்ட்டு போனார் அப்படி அப்பாவை பார்த்துட்டு வரும்பொழுது பார்த்தா அவர் ஒரு மாதிரி சோகமாக இருந்தார் அதுக்கப்புறம் இப்படி ஆயிட்டாரு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா உடனே இவர் இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் நம்ம பண்பாடு எவ்வளவு நாசுக்கா இருந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பீஷ்மர் என்ன செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறோம் நம்ம அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட போய் என்னப்பா யார் அந்த பொண்ணு என்ன நடந்துச்சு நீங்க சொல்லுங்க எதா இருந்தாலும் பிரச்சனை தீர்த்துருவோம் நான் இருக்க நான் இருக்கிற வரைக்கும் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க இப்படிலாம் அவர் சொல்லலை நம்ம ஒருவேளை நம்மனா அப்படி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா இன்னொன்று செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன பல பேர்னா ஆமாம் இந்த ஆளுக்கு வேற வயசு ஆயிருக்கு அதான் பாரு இந்த வயசுல என்ன பொண்ணு பார்க்க போறாரு அப்புறம் அவங்க அப்பா பார்க்க போறாரு இல்லை வேண்டாத வேலை தானே வீட்டிலே சென்னு எரிஞ்சு சாப்பிட்டுட்டு டிவி பாருன்னு சொன்னா கேட்குறாரா சும்மா தேவையில்லாமல் எங்கேயா போய் சுத்த வேண்டியது எல்லாம் வேண்டாத வேலையை வளர்த்துட்டு இருக்கிறார் என்னமோ கஷ்டப்பட்டு போங்க இப்படிலாம் ஒரு ஒன்றும் சொல்லலை ஆனால் அவர் என்ன தெரியல செஞ்சார் நேராக அவருடைய தேர்ல ஏறினார் வேற பீஷ்மர் நேராக சத்தியவதி வீட்டுக்கு விட்டார் பேரை இது வீட்டில் வேற யாருக்கும் தெரியாது அரண்மனையில் நேராக அரண்மனைக்கு போகிறார் அவங்க அப்பாட்ட சார் என்னாச்சு சொல்லுங்க எங்கள் அப்பா இங்கே வந்தார் என்ன நடந்தது ஏன் இப்படி வந்திருக்கிறாரு சோகமாக இருக்கிறாரு என்ன பேச்சுவார்த்தை நடந்தது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கோ அப்படிங்கிறார் அப்போ என்னன்னா அப்பாவுடைய கௌரவத்திற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு பார்ப்போம் ஹலோ ஹரி ஓம் ஹரி ஓம் கட்டாயத்தில் எல்லாமே <coughs> எல்லாம் மியூட் ஆ ஆ அது ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு வந்துடும் நினைக்கிறேன் ஹரிவும் அந்த இதில் போய் இது ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஏன்னா சில நேரம் ஒன் ஜிபி முடிஞ்சிருக்கிறது வாய்ப்பு இல்லை ஓஹோ சில நேரம் அதனால கூட ஆனால் அப்படின்னா திரும்பி கனெக்ட் ஆகாது முடிஞ்சிருந்தா டிஸ்லைக்னா எல்லாத்துக்கும் வீடியோ எப்படி போட்டு ஆடியோ மட்டும் போடணும்னா நம்ம வீடியோ அவங்க தெரியும் அப்படிங்களா அவங்க யார் வீடியோ ஆடணும் வேணாம் சொல்லுவாங்க ஆகாது அவங்க வீடியோ நமக்கு தெரியும் நம்ம வீடியோ அவங்களுக்கு தெரியாது இல்லை உங்களுடைய எல்லாத்துக்கும் தெரியும் ஓ அவங்க மற்றவங்க யார் பிக்சர் தெரியாது ஆனால் அவங்க சவுண்ட் மட்டும் கேட்டுருப்பாங்க அவங்க பிக்சர் நமக்கு தெரியாது ஆமாம் ஓகே வச்சு There was சொன்னது உங்களுக்கு ஸ்ரீநாராயண பூதே கால் குரூப் இப்போ அதில் கால் குரூப் ஆப்ஷன் இருக்குது ஓ அது ஜாயின் பண்ணிருக்கு முத்துசாமிஜி வந்தாச்சு போடுறது ஒன் லிஸ்ட் நல்லா நல்ல பஞ்சாயத்து போயிட்டு சாங்ஸ் என்ன போட்டு விட்டுருவோமா இது கரெக்டாக இது வீடியோ டிஸ்கனெக்ட் பண்ண சொல்லி அப்போ வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ஃபஸ்ட்டு இது கனெக்ட் அப்புறம் போட்டுக்கலாங்களா ஓகே வீட்டில் கனெக்ட் ஆகி போயிட்டுருக்கு ஒருத்தர் கட் ஆகிட்டாரு ரெண்டு பேர் கட் ஆகிட்டாங்க சரி நமக்கு தெரியல என்ன நமக்கு நமக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கு இல்லைங்களா இது வந்து இது கூகுள் கனெக்ட் ஆகுது ஓ அதை ப்ரெஸ் பண்ணிக்கினா இல்லை அது டீஃபால்ட்டாக வருது ஏன்னா கூகுள் டாட் காம்னு போட்டுப்பாங்க கூகுளில் போட்டு ஒரு ஜீவு கீழே உதிர்ச்சியாங்க அவ்வளோதான் ஸோ எஸ்டாப்ளிஷிங் செக்யூர் கனெக்ஷன் போயிடுச்சு கனெக்ட் ஆகிடும் கனெக்ட் ஆகிடும் கனெக்ட் ஆகிடும் கனெக்ஷன் இது வந்து என்னுடைய இல்லை இப்போ இல்லை சொல்கிறேன் இந்த ஐபால் ஓப்பன் பண்ணுங்களா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இப்போ இதில் வந்து இதை பார்க்கணும் இங்கே எது பார்க்கணும்னா அப்லோடு வேல்யூ பாருங்கள் டவுன்லோடு வேல்யூ வந்து நூற்றி நாலு எம்பி இருக்கேன் ஒன் செகண்ட் சார் எங்கள் சைடு தான் ப்ராப்ளம் ஒன் செகண்ட் நான் கனெக்ட் பண்ணிட்டுருக்கேன் இவர் ஆ இங்கே பாருங்கள் டவுன்லோட் ஸ்பீடு வந்து நாலு கிலோபீட்டுக்கு போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபதுனா தான் நல்லது இது ஜீரோ கிலோமீட்டர் பர் செகண்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா என்னென்னா ஒருவேளை பேலன்ஸ் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் ஜீரோ கட் இது இது இந்த அளவுக்கு டவுன் இதாக போச்சுன்னா பேலன்ஸ் முடிஞ்சிருக்கதாகவும் இருக்கலாம் அல்லது இது ஆ சிம்மி கழட்டி போட்டுருவாங்களா ஒரு வண்டி டூ டேஸ் தான் எடுத்தாங்களா ம் ரெண்டு நாள் தான் எடுத்துருக்கோம் ரெண்டு நாளைக்கு வந்து ஒன் ஜிபின்னா ரொம்ப அதிகம் தெரியல பார்ப்போம் என்ன போட்டோம் இல்லை இதுதான் ப்ராப்பர்னு நம்ம பண்ணி ம் இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கேயும் போகலாம் இல்லை டெஸ்க்டாப்லையும் போகலாம் அதில் ஐ போட்டால் ஒன்றுமே இல்லை அந்த கார்னரில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் வந்துடும் அங்கேருந்து போய்க்கலாம் அவ்வளோதான் எங்கேருந்து பார்த்தேன் ஒரு த்ரீ பொண்ணு போட்டிருக்கணும் எனக்கு ஐயனே நம்ம இப்போ பார்த்தாலும் போட்டு கிடைக்கிறது இல்லைன்னு த்ரீ பஞ்சுன்னு பேர் வச்சுட்டாங்க இது ஸ்பீடு பார்க்கலாங்க ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம் இப்போ ஸ்பீடாகிடுச்சு ஆகிடுச்சு பாருங்கள் நாலு போயிடுச்சுங்க இருபத்தஞ்சி கேபி டென் கேபியில் இருக்குது சரி பரவாயில்ல போட்டுருவாங்க முப்பத்தஞ்சு பேர் சொன்னாலே சரி நம்ம சைடு தான் சிக்னல் பத்தலைன்னு நினைக்கிறேன் நம்ம சைடு தான் அதனால தான் இப்போ இதாக ஒருவேளை இதை போட்டு பார்க்குறீங்களா ஒரு ஸ்டூஜ் போட்டு அது இருக்குது ம் வீடு போட்டு வெறும் ஆடியோ மட்டும் வச்சுக்கிட்டு ரன் பண்ணிடலாம் பார்ப்போம் இது என்ன சொல்லுங்க இது வந்து டூ ஜி வந்து அன்லிமிட்டடுங்க நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாங்க மாதத்துக்கு ஆனால் நிறைய நேரம் கிடைக்காது ரொம்பவும் ஸ்லோவாக இருக்கும் சோதிக்கும் ஆனால் டென்ஷன் ஃப்ரீ என்னென்ன அன்லிமிட்டட்னு வார்த்தை இருக்குது ஸோ அது ஒரு வார்த்தை ஆறுதல் கொடுக்குது அன்லிமிட்டட் நூற்றி தொண்ணூற்றி ஸோ இங்கே வெளியிலே இருக்கு பாருங்க ஓ அது டபுள் கிளிக் கொடுத்துருங்க கனெக்ட் கனெக்ட் ஆகிடுச்சு அது போட்டுங்க போட்டோம் இது டிஸ்கனெக்ட் பண்ணிச்சு தானேங்க ஏன்னா இது ஏற்கனவே கனெக்ஷனில் இருந்தால் தயவு செஞ்சு ஒரு ஒன்று பண்ணுங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் வீடியோ வேணா ஆஃப் பண்ண முடியுதான்னு பாருங்க ஆடியோ மட்டும் வச்சுக்கிட்டேன் யாருக்கெல்லாம் வீடியோ ஆஃப் பண்ண தெரியுதோ வீடியோ ஆஃப் பண்ணிக்கிடுங்க அப்படி வச்சுக்கிட்டா கொஞ்சம் இந்த இதை சரி பண்ணலன்னு நினைக்கிறேன் பொண்ணு சுவாமிஜி வந்திருக்கிறேன் இவர் எடுத்தால் மீதியெல்லாம் கேன்சல் ஆகிடுங்களா ஓ பொண்ணு சுவாமிஜி பொன் பொண்ணு சுவாமிஜி வந்தாச்சுங்களா ஆ வந்தாச்சு சரிங்க சரிங்க வீடியோ அநேகமாக தெரியாதுன்னு நினைக்கிறேன் கோச்சிக்காதீங்க இல்லை அவர் வீடியோ கட் ஆ ரைட் ரைட் ரைட் கேட்குதுங்க உங்கள் சவுண்டு கேட்குதுங்க ஓ ஏற்கனவே தெரியாதுங்களா சரி என்ன அவர் வீடியோ வந்துருச்சு சமைச்சி வீடியோ சமைச்சி உங்கள் வீடியோ இப்போ தெரியுது என்னன்னு ஆச்சரியமாக இருக்குது என்ன எப்போ வருதுங்க இப்போ ஆ இப்போ வருது என்னன்னு தெரியல மீ இப்போ தான் ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ டிஸ்கனெக்ட் வந்து ம் ஆ கட் ஆகிடுதுங்க சரிங்க சரிங்க சரிங்க இவர்கிட்ட இந்த இது கேட்போம் ம் ஜெகநாதன் ஜி வந்தாச்சுங்களா சவுண்டு கேட்குதுங்களா முருகேஷ் ஜி சவுண்டு நமக்கு கேட்காது சேலஞ்சு தான் பொன்னுசாமிஜி வீடியோ தெரியறது ரொம்ப பொன்னுசாமிஜி உங்கள் வீடியோ தெரியறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ஹெட்ஃபோன் கண்டுபிடிச்சிட்டீங்க போல இருக்குங்க ஆ அதனால தான் வீடியோ தெரியுதுன்னு வச்சுக்கோ போயிட்டு இருக்கிறார் ஆமாங்க ஆமாங்க இப்போ என்னென்னா இந்த சிம் கார்டையும் மாற்றி போட்டிருக்கோம் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம்ட்டு தெரியல நமக்கு இந்த சூழ்நிலையெல்லாம் எப்படி கையாளுறதுங்கிறதுல பெரிய அனுபவம் இல்லை அதில் ஒன்று இதுதான் நெட்டு தான் நம்ம முடிஞ்சு போச்சு தெரியல இது முடிஞ்சிருக்கோம் முடிஞ்சு தெரியல போயிட்டு தெரியல என்னன்னு தெரியல இல்லைன்னா டைட்டுன்னு தெரியல நம்ம க்ளோஸ் பண்ணி பார்க்குறோம் நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு பவர் மட்டும் தான் ஆக தெரியாது மணி ஆயிடுச்சு நம்ம டைம் யாரும் வர வரமாட்டேன் இல்லை ஃபோனில் கூப்பிட்டு எல்லாருக்கும் சொல்லி க்ளோஸ் பண்ணிடலாங்களா ஏதோ சின்ன விஷயம் శ్రీరామ இந்த த்ரீ ஜி கூட ஆன் பண்ணி ஸ்பீடு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஒரு வேலை ஓ ஆ சொல்லுங்களேன் ஆ ஆ ஆ ஆ ப்ராட்பேண்ட் எடுக்க முடியும் எடுக்கலாம் ஆனால் இங்கே வீட்டில் ப்ராட்பேண்ட் லைன் லேண்ட்லைன் இல்லைங்க மொபைல் மட்டும்தான் இருக்குது அது பார்ப்போம் ஆனால் அடுத்த மாதம் அநேகமாக நான் ப்ராட்பேண்டில் இருப்பேன்னு நினைக்கிறேன் வேறு எங்கேயும் ஷிஃப்ட் ஆகிறேன் அதுக்கப்புறம் அநேகமாக நான் ப்ராட்பேண்டில் இருப்பேன் அது இப்போ அதுக்காக ப்ராட்பேண்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ அது வரைக்கும் நம்ம த்ரீ ஜியில் இந்த மாதிரி தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கு சொல்லுங்க நாளைக்கு வருவேன் அப்போ மீதி பேர் கனெக்ட் ஆக மாட்டேங்கிறாங்களாம்மா புஷ்பராஜ் இப்போ ட்ரை பண்ணுறாங்க நமக்கும் எப்படி இருந்தாலும் ஒர்க் முடிகிற நேரங்கிறதுனால இன்னைக்கு டாபிக் நம்ம இப்போ இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு நாளைக்கு ஆரம்பிச்சிடலாங்களா ம் ஓம் ஒர்க்கு இப்போ நம்ம முடிச்சு அவங்கள்ட்ட ஃபோனில் கூப்பிட்டு சொல்லிட்டோம் ஓம் பெற்ற கல்வி வாழ்விதனில் பயனதை உடன் தரட்டும் பயனதை உடன் தரட்டும் சொன்ன குரு பரம்பரையின் சொன்ன குரு பரம்பரையின் ஆசிகள் துணை வரட்டும் கற்ற சாஸ்திரம் என்னை கைவிடாது இருக்கட்டும் சாஸ்திரத்தை என்றும் நானும் கைவிடாது இருப்பேனாக இறையேனின் லீலை நூறு என்னறிவை காவாயோ மெய்யறிவை விலகி வாழும் இடைநிலை வேண்டாம் என்றும் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரி ஓம் ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஹரி ஓம் தத் சத் ஹரி ஓம் நாளைக்கு சந்திக்கலாம் நாளைக்கு நம்ம வகுப்பு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் முன்னாடியே ஆரம்பித்து இந்த கனெக்ஷன்லாம் போடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் ஆ சொல்லுங்களேன் நீங்கள் நாளைக்கு இல்லை ராமேஸ்வரம் போறீங்க ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் போயிட்டு நீங்கள் எப்போ வரீங்க திங்கக்கிழமை வரீங்களா திங்கக்கிழமை காலையில் வரீங்க ஓகே ஓகே அப்போ வகுப்பு திங்கக்கிழமை வச்சுக்கலாமா சரி வகுப்பு நம்ம திங்கக்கிழமை வச்சுக்கலாங்க ஆ சரி ஓகே ராம் ராம் ஹரி வாங்க மீதி பேரை கூப்பிட்டு சொல்லிடுங்க இல்லை ஒரு ஒரு கருத்தை நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேங்க என்ன ஒரு யோஜனை கேட்குறேன்னா ஒருவேளை நாங்கள் வகுப்பு நடத்திட்டு தான் நீங்கள் திங்கக்கிழமை வந்து ஜாயின் பண்ணிக்கிங்களா ஒரு பெரிய மேட்டர் இருக்காது ம் ஒரு சும்மா ஒன் ஹவர் ஒன் ஹவர் தான் பண்ண போகிறோம் இல்லை என்னென்னா இது எப்படி இருந்தாலும் ஆறு ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் தான் கிளாஸ் நடக்குது சரி அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் தான் நடக்குது நடந்துட்டு இருக்கு இப்போ நீங்கள் இல்லைங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நான் கொஞ்சம் சுலபமாக போய்க்கிறேன் பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்தது ரிவிஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க நீங்கள் வந்ததும் அதை ஒரு சுருக்கமாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் ரிவிஷன் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரொசீட் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் ம் ஹரி ஆ ஆ ஆமாம் திங்கக்கிழமை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க ஓகே ஹரி விஜய் ராம் ராம் ராம் ராம் ராம் நாராயணா வைக்கிறேன் ஆமாம் நீங்கள் சொல்கிறீங்க ம் இப்போ சொல்கிறீங்க சார் எல்லாருமே வந்துட்டாங்க இல்லை வர மாட்டாங்க போட்டுறாங்க பொண்ணு சாமி திரும்ப கூப்பிட்ற வேண்டாங்க அது சர்ச்சு ஒரு எங்களுக்கு ஜெகநாதன் வந்துச்சு என்னங்க ஜெகநாதன் ஜி அறிவோம் ஜெகநாதன் ஜி அறிவோம் ஜெகநாத் என்ன ஒரு சவுண்ட் பண்ணுங்க ஆடியோ கிடைக்கல ஆ ஹரிஓம் ஜெக் ஹரிஓம் ராம் ராம் ராம் நாராயணா உங்களுக்கு மட்டும் கனெக்ட் ஆகிருக்கு மீதி எல்லாம் போயிடுச்சு பார்ப்போம் அதான் இந்த சிக்னல் ஏதோ வீக்காக இருக்காதுங்க கேட்குது உங்களுக்கு கேட்குது ரைட்டு முருகேஷ் பாவம் எப்படி கஷ்டப்படுறான்னு தெரியல அவர் சூழ்நிலை நமக்கு புரியறதும் ஆ ஹரி ஓம் முருகேஷ்ஜி முருகேஷ் இல்லை யாரோ பொருள் கேட்குது ஆ செலப்பன் சார் ஆ ஆ செலப்பன் சார் ஆ செலப்பன் சார் நீங்களே போட்டு ஓ நாளைக்கு ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுங்கள் ஜி கரிசங்களை வச்சுக்கிட்டு பிரார்த்தனை சொல்லி முடிச்சுட்டாரு hello hello sir Selvan sir Jagannath hello sir கொஞ்சம் சிக்னல் வீக்காக இருக்கு ஆ ஆ நாராயணா ஹலோ ஸ்ரீநாராயண இது ஆஃபுல்லாக தான் இருக்கும் போல இருக்குங்க ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குங்களா இந்த ரெட் பட்டன்